welcome to Tamil talkie start net இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அச்சம் என்பது மடமையடா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அச்சம் என்பது மடமையடா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா தமிழ் சினிமா வழக்கப்படி வழக்கம் போல் ஹீரோ ஒரு வேலை வெட்டி இல்லாதவர் அதே போல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாலு பேர் வேலை வெட்டி இல்லாதவங்க வழக்கம் போல் ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோயின்னா லூஸாக தான் இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினை லூஸாக காட்டலை கொஞ்சம் அறிவுபூர்வமாக தான் காட்டியிருக்காங்க அந்த வகையில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த மாதிரி படம் முழுக்க நிறையா சந்தோஷப்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபை சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃபில் இந்த படத்துடைய கதையாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் கதை களமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது அதை கையாண்ட விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில் ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின்னு மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் அவங்களே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சீன் கூட போர் அடிக்கலை அதே போல் ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு சீனு அந்த சீன் முடிஞ்சோடனே இன்னொரு பாட்டு இப்படி உடனே உடனே பாட்டு வந்தாலும் எந்த இடத்துலையுமே சலிப்பு தட்டலை அதுக்கு காரணம் அவங்க அமைச்சிருந்த வித்தியாசமான கதைக்களமும் திரைக்கதையும் தான் ஃபஸ்ட் ஹாஃபை நம்மளால் ரசித்து பார்க்க முடிய வச்சதுக்கு காரணம் ஃபஸ்ட் ஆஃப் பூரா ஒரு கதையும் ஃபஸ்ட் ஆஃபுக்கு பிறகு செகண்ட் ஆஃபில் பிளேட்டே திருப்பி போட்ட மாதிரி சம்மந்தமே இல்லாத இன்னொரு கதைக்குள்ளேயும் கதை நுழையுது கதை ஒரு வித்தியாசமான தளத்துக்குள்ளே போக போகுது அப்படின்னு உட்காந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் பழைய பாகவர் காலத்து வில்லன் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வில்லனாவது நேரடியாக ஒரு வில்லனை சொல்லியிருந்தால் பரவாயில்ல படம் பார்க்குற நம்மலாம் யார் வில்லனாக இருப்பா யார் வில்லனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட படம் எடுத்தவங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்காதனால படம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃப்லேயும் இந்த வில்லன் போர்ஷனை கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வச்சுருந்தாங்கன்னா இந்த படத்தை நிச்சயமாக ஒரு முழுமையான நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் படத்தில் வில்லன் யாருன்னு தெரியாதனால ஹீரோ சிம்புக்கிட்ட ஒரு துப்பாக்கி கிடைக்குது அவர் போகிற வரவனை பூரா சுட்டுக்கிட்டு இருக்காரு படம் பூரா சுட்டுக்கிட்டே இருக்கார் அப்புறம் படத்தில் மகாராஷ்டிரா போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸராக ஒரு மொட்டை கேரக்டர் வருவார் பாபா சேகல் அவர் ஒருத்தர் தான் போலீஸ்னால் வந்து நிற்கிறாரு எல்லா இடத்துக்கும் அவர் மட்டும்தான் வர்றாரு மகாராஷ்டிராவில் வேறு போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அவர் மட்டும்தான் வர்றாரு அதே போல் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை கிளைமேக்ஸ் சொல்லலாம் இந்த கிளைமேக்ஸில் இந்த பழைய ஜெய்சங்கர் படத்தெல்லாம் கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு அட்டை எடுத்து ஐ எம் ஃப்ரம் சிபிஐ வாங்க அந்த மாதிரி ஒரு மொக்க சீன் இந்த படத்தில் வச்சுட்டாங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் படத்தில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத விஷுவலாக காட்ட வேண்டிய ஒரு விஷயத்த அஞ்சு நிமிஷம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சு விட்டாங்க இது வந்து ஒரு மொக்க படத்தில் இந்த மாதிரி சீன் வந்திருந்தால் போட்டும் போட்டும் அப்படின்ட்டு விட்டு வந்திருப்போம் ஆனால் இந்த படம் இருந்த தரத்துக்கு இந்த சீனை வச்சதை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தத்தை தான் கொடுத்துச்சு இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் கியூப் ஆன் ஆகிற வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற பயம் எங்களுக்கு தேட்டருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கூட இருந்தது என்ன காரணம்னா தமிழ் சினிமா வரலாற்றிலே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்குமே விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தில் நிச்சயமாக அந்த படத்தை எந்த கம்பெனி தயாரிச்சதோ அந்த கம்பெனியோடைய பேர் இருக்கும் எந்த ஒரு பேனர் பேரும் போடாமல் விளம்பரம் வந்தது இந்த படத்துக்கு தான் ஏன்னா எந்த பேனர் பேரை போட்டாலும் அந்த பேனர் பேரில் எவனோ ஒருத்தர் ஸ்டே வாங்கிட்டு வந்து நிற்பான் எனக்கு பத்து கோடி தரணும் பாஞ்சு கோடி தரணுன்ட்டு அவ்வளோ இடியாப்ப சிக்கல் இருக்குது இந்த படத்தில் எல்லா சிக்கலையும் மீறி இன்றைக்கி தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலுமே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்ல ஓப்பனிங் இருந்தது இன்றைக்கி இதை விட அதிகமான ஓப்பனிங் இருந்திருக்கும் அப்படின்னு தேட்டருக்காரங்க சொன்னாங்க ஏன் ஆகலைன்னா இந்த ஆயிரரூவா ஐநூறுரூவா பிரச்சனை தான் இந்த ஆயிரரூவா ஐநூறுரூவா பிரச்சனை தேட்டர் வரைக்கும் பாதிச்சிருக்கு இந்த படத்தையும் பாதிச்சிருக்கு சென்னை மாதிரியான நகர்ப்புறங்கள்லாம் கூட ரோட்டில் எல்லாம் கூட நடமாட்டமே கம்மியாக இருக்குது அதை நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சுது அதையெல்லாம் மீறி இந்த படம் இன்றைக்கி நல்லா ஓப்பன் ஆகிருக்கு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடவே முடியாது இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மட்டும் மன்னிச்சு விட்டிங்கன்னா இந்த படத்தை நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முறை நிச்சயமாக பார்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிறேன் கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்